أئذا متنا وكنا ترابا رجع بعيد قد علمنا ما تنقص الأرض منهم وعندنا كتاب حفيظ بل كذبوا بالحق لما جاء صدق الله العلي العظيم عن ابي هريره رضي الله عنه قال ان رسول الله صلى الله عليه وسلم ابن ادم اذا مات الانسان انقطع عنه عمله الا ثلاث صدقه جاريه او علم انتفع به او ولد صالح يدعو له أخرجه المسلم وقال صلى الله عليه وسلم أيضا من أحب لقاء الله من أحب لقاء الله أحب الله لقاءه ومن كره لقاء الله كره الله لقاءه من يسكري الله إن الذي يرهله அல்லாஹுடைய கட்டளைகளுக்கு முழுமையாக வழிபட்டு அவனுடைய ஏவல்களை முற்று முழுதாக எடுத்து நடக்கிறதோட ஏருடக வாழ்க்கையின் ஈடேற்றத்தை கருதி எவைகளெல்லாம் வேண்டாம் என்று குரானின் மூலமாகவும் அன்பு நபியுடைய வழிகாட்டலின் மூலமாகவும் தடுக்கப்பட்டதோ அந்த அனைத்து விளக்கல்களை விட்டு முற்று முழுதாக தவிந்து நடக்கும்படி அடியேனாகிய எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீகத்தும் வசீகத்தும் செய்து சலாத்தும் சலாமும் சலாத்தும் சலாமும் மனித ஜின்களின் தலைவராகிய ஹதரத் முகமது சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவடுகளை அனுத்தவராத பின்பற்றிய பின்பற்றக்கூடிய பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அனைத்து நல்லவர்கள் மீதும் கயாமத்துடைய நாள் வரைக்கும் உண்டாகட்டும் என்று கூறி கண்ணியத்துக்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாமிய உள்ளங்களே அல்லாஹ் சுபானுவத்தாலா பூமிக்கு மேலால் நம் அனைவர்களுக்கும் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை தந்து அனுப்பியிருக்கிறான் சகோதரர்களே நண்பர்களே நாம் விரும்பியோ விரும்பாமலோ நாம் வாழக்கூடிய வாழ்க்கை தற்காலிகமானது நாம் வாழக்கூடிய வாழ்க்கை முடிந்து போகக்கூடியது சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில் மரணித்தவர்கள் ஏராளம் மரணித்தவர்கள் ஏராளம் கபருவாசிகளாக மாறிவிட்டவர்கள் ஏராளம் நாம் அறிந்தவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் நம்முடைய குடும்பத்தார்கள் நம்மோடு குடுக்கல் வாங்கல் செய்தவர்கள் நம்முடைய அண்டை வீட்டுக்காரர்கள் உட்பட ஏராளமானவர்கள் இன்றைக்கு கபருவாசி விசுவாசிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் சகோதரர்களே நண்பர்களே யாரெல்லாம் மௌத்தை சந்தித்தார்களோ அவர்கள் யாரும் தன்னுடைய விருப்ப பிரகாரம் மௌத்தாகவில்லை வாழ்ந்தது போதும் என்று யாரும் மரணிக்கவில்லை சகோதரர்களே பெரியார்களே வாழக்கூடிய நாம் யாரும் நம்முடைய கட்டுத்தனத்தை கொண்டோ நம்முடைய திறமையை கொண்டோ நம்முடைய அறிவு ஆற்றலை கொண்டோ நம்முடைய அதிகாரத்தை பணத்தை கொண்டோ சகோதரர்களே பெரியார்களே நாம் யாரும் அயாத்தோடு வாழவும் இல்லை மரணித்தவர்கள் அவர்களை மரணிக்க வைத்தது அல்லாஹ் அவர்களுடைய அஜல் முடிந்து விட்டது வாழக்கூடிய எம்மை வாழ வைப்பது அல்லாஹ் நம்முடைய அஜல் மீதியாக இருக்கின்றது சகோதரர்களே நண்பர்களே எந்த அல்லாஹ் யாருடைய தவணை முடிந்து விட்டதோ அவர்கள் எல்லாம் மண்ணை மரணித்து மண்ணோடு மண்ணாக ஆகிவிட்டார்களோ அதே மரணம் அதே மௌத்து சகோதரர்களே நண்பர்களே நம்முடைய அஜல் முடியும் வரைக்கும் எதிர்பார்த்திருக்கிறது நம் அனைவர்களையும் அனைவர்களையும் கவ்விக்கொள்வதற்காக வேண்டி அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால உலகத்தில் வாழ நாங்க வந்தவர்கள் யாரும் வாழ வந்தவர்கள் அல்ல அது நபிமார்களாக இருக்கலாம் ரசூல்மார்களாக இருக்கலாம் வானவ தலைவர் ஜிபிரியிலாக இருக்கலாம் சகோதரர்களே பெரியார்களே அனைவர்களும் மரணிக்க வந்தவர்கள் தான் வானவர் தலைவர் மேலான ரசூலுல்லா செல்லல்லாஹு அலிஹி வசல்லம் இடத்துல வந்து கேட்டாங்க சொன்னாங்க நபியே நீங்க யார வேணும் என்றாலும் பேசிங்க இன்னக்கு மையத்துன் இன்னகு மையத்துன் நீங்களும் ஒரு நாளைக்கு மையத்து நானும் ஒரு நாளைக்கு ஜனாதா தான் சொன்னாங்க நீங்க உலகத்துல யார வேணுமென்றாலும் நேசிங்க நீங்க யாரோட வேணுமென்றாலும் அன்பு வைங்க ஒரு நாளைக்கு அவர்களை விட்டும் பிரிக்கப்படுவீங்க நீங்க உலகத்துல எவ்வளவு காலம் வேணுமென்றாலும் வாழுங்க ஒரு நாளைக்கு மௌத்த சந்திப்பீங்க சகோதரர்களே நண்பர்களே உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அவர் மரணிக்க வந்தவர்தான் தான் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் முடிவு மௌத்துதான் சகோதரிகளே பெரியார்களே நபிமார்கள் இடத்துல அதற்கு மடக்கள் மௌத் நேரடியாக வருவாங்க சலாம் சொல்லி அவனோட உயிரை வாங்கி கொண்டு போவாங்க இது பொதுவான வளமை ஹதரத் மலக்குள் ஹதரத் இசராயில் வந்தாங்க ஹதரத் மூசா அலி சலாத்து கிட்ட வந்து சலாம் சொல்லி சொன்னாங்க மூசா உங்களோட உயிரை கொண்டு போய் அல்லாஹுக்கு முன்னால சமர்ப்பிக்க போறேன் ஹதரத் மூசா கேட்டாங்க மலக்குள் மூல் இப்ப வந்திருக்கிறீங்களே இந்த நேரத்துல வந்திருக்கிறீங்களே கொஞ்சம் எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தரக்கூடாதா எனக்கு இன்னும் கொஞ்சம் அவகாசம் தாங்க நான் இப்ப வாரத்துக்கு தயாராக இல்லை சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே அதற்கு மலக்குள் மோட் சொன்னாரு மூசா அதுக்கு அனுமதி கிடைக்கல அப்படி என்ன அனுமதி எடுத்துட்டு வரணும் சகோதரர்களே பெரியார்களே அதற்கு மலக்குள் மோத் மீண்டும் போனாரு இது நவிமார்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட சலுகை அதற்கு மலக்குள் மோத் போய் அல்ல இடத்துல சொன்னாரு அல்லா மூசா இப்படி இப்படி சொல்றாரு அல்லா சொன்னான் மலக்குள் மோத் அப்படி என்ற மூசா கிட்ட போய் சொல்லுங்க அல்லா கேட்டான் மூசா உங்களோட உங்களோட வாழ்க்கைய அல்ல நீடிச்சு தரட்டுமா எந்த நீடிச்சு தரட்டுமெண்டா அதற்கு மூசா கிட்ட சொல்லுங்க மூசா ஒரு மாடு வளர்ந்த ஒரு மாட்டுடைய தலையில கைய வைங்க அப்படியே அதனுடைய கீழ்பகுதி வரைக்கும் சடாவுங்க அதுல கையில உங்களோட கையில எத்தனை அந்த முடிகள் மாட்டுடைய எத்தனை முடி உங்களோட கைக்கு அம்புடுதோ அந்த ஒவ்வொரு முடிக்கும் பகரமாக ஒவ்வொரு வருஷம் ஆயுள அல்ல உங்களுக்கு தரவா வாங்கன்னு மூசா கிட்ட கேட்டுட்டு வாங்க அதற்கு மலக்குள் மூத்து வந்தாரு அதற்கு மூசா அலைஹி சலாத்து கிட்ட நடந்த நிகழ்வுகளை சொன்னாரு அதற்கு மூசா திருப்பி கேட்டாங்க சரி அப்படி அல்ல வாழ்க்கையை தந்துட்டான்னு வையா ஒரு மாட்டை கொண்டு வந்து அந்த மாட்டுடைய தலையில இருந்து அடி கீழே வரைக்கும் நான் அப்படியே தடாவு என்ன கைக்கு எத்தனை முடி அம்புடுது உதாரணமாக ஆயிரம் முடிகள் அம்புடுதா அந்த ஒரு முடிக்கு பகரமா ஒரு வருஷம் அல்ல எனக்கு ஆயுள தந்துட்டானா ஆயிரம் ஆயிரம் வருஷம் நான் வாழ்ந்துட்டேன் வைங்க அதுக்கு புறவு என்ன நடக்க போகுது அதற்கு மலக்குள் மோ சொன்னாங்க மூசா நீங்க அவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் வாழ்ந்து முடிச்சிட்டு திரும்ப நீங்க எங்கள்கிட்ட தான் வரணும் அவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் வாழ்ந்து முடிச்சிட்டு திருப்பி இங்கத்தான் வரணும் சகோதரர்களே பெரியார்களே ஹதரத் மூசா அலை சலாம் சொன்னாங்க மலக்குள் மௌத் அவ்வளவு காலம் வாழ்ந்துட்டும் திரும்ப ஆகிறதா இருக்கிறதோட என்னை கொண்டு போங்க இன்னும் இன்னும் அனுபவிச்சிட்டும் திரும்பியும் எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போக போறேனா வானம் எனக்கு தந்த வாழ்க்கை போதும் எனக்கு வந்த நீங்க என்னை கூட்டிக் கொண்டே போங்க சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே ஹதரத் ரசூல் சல்லல்லா அலே செல்லம் கிட்ட மலக்குள் மூத்து வந்தாங்க சலாம் சொன்னாங்க அல்லாட ரசூலே நபி அலிசலாம் சொன்னாங்க எனக்கு ரெண்டு மாதிரியும் அனுமதி தரப்பட்டிருக்குது நான் விரும்பினால் வாழலாம் விரும்பினால் மரணிக்கலாம் அதற்கு மலைக்குள் மூத் நபியுடைய பதில எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாரு உயிரை வாங்குறதா இல்லையா பக்கத்துல இருந்து ஆயிஷா கெஞ்சிரா நபியுடைய மனைவி அல்லாட ரசூலே இன்னும் கொஞ்ச காலம் தவணை கேளுங்க இன்னும் கொஞ்ச காலம் அனுமதி கேளுங்க சகோதரர்களே பெரியார்களே பதினெட்டு வயசு மனைவி கணவன் அவன் மவுத்தாகிறத விரும்புவாவா ஒரு நாளும் விரும்ப மாட்டா ஆயிஷா பக்கத்தில இருந்து அழுகுறா அல்லாட ரசூலே கொஞ்சம் நீங்க விரும்பினா இன்னும் கொஞ்சம் காலம் எங்களையோட வாழலாமே உங்களுக்கு சகோதரர்களே நண்பர்களே நபிசலாம் யோசிச்சாங்க யோசிச்சாங்க யோசிச்சாங்க திடீரென நபியுடைய வாயால வருது அல்லாஹும் சந்திப்பு மேலானது ஓண்ட பொருத்தம் மேலானது இப்படி சொல்லி சொல்லி நபி அலை நான் போறேன் என்றத எங்களை எனக்கு விருப்பமாக இருக்குது அல்லாஹுடைய நல்லடியார்களே அதனால உலகத்தில் எவ்வளவு காலம் வாழ்ந்தாலும் அல்லாஹுடைய நபிக்கும் நபி அலிசலாம் இன்னும் கொஞ்சம் காலத்தை தேர்ந்தெடுத்திருந்தாலும் அல்லாஹ் ஒரு நாளைக்கு தீண்டும் அந்த மௌத்த கொடுத்து தான் மனிதனாகுவான் சகோதரர்களே பெரியார்களே உலகத்தில் வந்த நாம் அனைவர்களும் வாழுவதற்காக வந்தவர்கள் அல்ல மறுத்தாகுவதற்காக வேண்டி வந்தவர்கள் ரிட்டன் டிக்கெட்டில் வந்தவர்கள் திரும்ப போவதற்காக வேண்டி நாங்கள் டிக்கெட்டை வாங்கிக் கொண்டே வந்திருக்கிறோம் எனவே கண்ணியத்துக்குரிய அல்லாஹு நல்லடியார்களே அந்த மௌத்து எப்பையும் வரலாம் மனிதனிடத்துல கேட்டு பாசா மனிதனிடத்தில் ஆட்சி இருக்கலாம் மனிதனிடத்துல அதிகாரம் இருக்கலாம் மனிதனிடத்துல ஆள் பலம் இருக்கலாம் மனிதனிடத்துல விலை மதிக்க முடியாத வாகனங்கள் இருக்கலாம் விலை மதிக்க முடியாத வீடுகள் இருக்கலாம் சகோதரர்களே பெரியார்களே ஒரு உலகமும் மனிதனுக்கு முன்னால் கைகட்டி நிற்கலாம் ஆனால் மனிதனே உன்னுடைய வாழ்க்கையுடைய நோக்கம் என்ன உன்னுடைய வாழ்க்கையுடைய உங்களுடைய லட்சியம் என்ன உட ஆரம்பம் என்ன உட முடிவு என்ன கேட்டா சகோதரர்களே பெரியார்களே மனிதன் தன்னுடைய பணத்தை வைத்து தன்னுடைய துணியாவை சொல்லலாம் மனிதன் தன்னுடைய படிப்பை வைத்து தன்னுடைய துணியாவை பேசலாம் மனிதன் தன்னுடைய அறிவு ஆற்றலை வெளிரங்கமாக வைத்து தன்னுடைய துணியாவை பேசலாம் ஆனா அதே வார்த்தையை அல்லாஹுடைய குரான் இடத்துல அல்லாஹுடைய நபியுடைய வார்த்தைகள் இடத்துல இதே வார்த்தையை கேட்டு பார்த்தா குரானும் ஹதீஸும் எனக்கும் அவளுக்கும் சொல்லுது ஏ மனிதனே உன வாழ்க்கையுடைய ஆரம்பமும் மண் உன வாழ்க்கையுடைய முடிவும் மண் தான் உன வாழ்க்கையிட ஆரம்பமும் மண் தான் உன முடிவும் மண் தான் ஜனாசாக்களை கொண்டு போய் கபூரில் அடக்கிறோம் சகோதரர்களே பெரியார்களே கபூருக்கு மண் அள்ளி வீசுறோம் வீசும் பொழுது என்ன சொல்றோம் மின்ஹா கலப்பனாக்கும் மின்ஹா கலப்பனாக்கும் وفيها نعيدكم ومنها نخرجكم تارة أخرى உங்களால தனோலே படைச்சோம் இந்த மண்ணுக்கு தனோலே திரும்ப அனுப்புவோம் இந்த மண்ணில இருந்து நாங்க ஓலைய மீண்டும் எழுப்பாட்டுவோம் அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தையை சொல்லி சொல்லி ஒவ்வொரு ஜனாதாக்கு மண்ணை போடுறோமா இல்லையா சகோதரர்களே பெரியார்களே தற்காலிகமான வாழ்க்கை அழகான உறுப்பு அழகான கண்கள் அழகான காது அழகான மூஞ்சி அழகான தோற்றம் சகோதரர்களே பெரியார்களே இந்த தோற்றத்துக்கு என்ன மதிப்பு இருக்குது இந்த ரெண்டு கண்களுக்கு அழகான கண்கள் சகோதரர்களே பெரியார்களே எங்க போகுது அழகான உடம்பு பஜார்ல எந்த பக்கம் பார்த்தாலும் உடம்ப வளர்க்கறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் தான் இருக்குது ஒரு பக்கம் போனா ஜுவலரி ஒரு பக்கம் போனா செருப்பு கடை ஒரு பக்கம் போனா உடுப்பு கடை இன்னொரு பக்கம் போனா ஹோட்டல் ஐட்டம் சகோதரர்களே பெரியார்களே எல்லாம் எதுக்கு உடம்ப வளர்க்கிறதுக்காக அல்லாவுடைய நல்லடியார்களே செருப்பு வாங்குறோம் உடுப்பு வாங்குறோம் தேசனி கடையில போய் சாப்பிடுறோம் ஜுவலரியில போய் நாணட்டுகளை வாங்கி பெண்களை அழகு பார்க்கிறோம் சகோதரர்களே நண்பர்களே இது வெளிரங்கமான தேவைகள் தான் ஆனா இதெல்லாம் உடம்ப அலங்கரிக்கிறதுக்காக வேண்டி செய்யறோம் ஆனா இந்த உடம்பு எங்க போகுது சகோதரிகளே நண்பர்களே காலா காலமா நாங்க தேய்ச்சி சுத்தம் செஞ்சு குளிச்ச உடம்பு வேறொருத்தருடைய கையால குளிப்பாட்டப்பட போகுது காலம் காலமா நாங்க பசந்து பார்த்து பார்த்து ஒவ்வொரு பெருநாளைக்கும் தேடி தேடி சகோதரர்களே பெரியார்களே ஒரு செருப்பு வாங்குறதுக்காக வேண்டி ஐம்பது கடைக்கு ஏறி இறங்கினோமா இல்லையா நோம்புல என்னோட மனைவிக்கு ஒரு ஹபாயா வாங்குறதுக்காக வேண்டி ஐம்பது கடைக்கு ஏறி இறங்கினோமா இல்லையா நோம்புல சகோதரர்கள் சோதர்களே பெரியார்களே எந்த உடுப்பு எங்களுக்கு என்று பார்த்து பார்த்து நாங்க அலங்கரிச்ச உடம்பு நாங்க உடுத்து அழகு பார்த்த உடம்பு சகோதரர்களே பெரியார்களே இருந்த எல்லா ஆடையும் கலட்டிட்டு எப்படி நாங்க வரக்கூடிய நேரத்துல எதுவும் இல்லாமல் வெறும் கையோட நிர்வாணமாக வந்தோமோ அந்த வந்த வரக்கூடிய நேரத்துல ரெண்டு வெள்ள புடவைய போட்டு எப்படி எங்களே சுத்தினாங்களோ சகோதரர்களே பெரியார்களே இதே மாதிரி நாங்க அழகு பார்த்த எல்லா ஆடைகளையும் கலட்டி ஓரமாக்கிட்டு ஒரு நாள் என்ன உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது அந்த நாள் இன்றைக்கு வருவோம் அன்றைக்கு ரெண்டு புடவைய போட்டு சுத்துறதுக்காக ஏண்ட உங்களோட குடும்பம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறான் சகோதரர்களே பெரியார்களே வரப்பலையும் சுத்தினாங்க போக்கலையும் சுத்த போறாங்க இடையில நாங்க உடம்ப வச்சு அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் சகோதரர்களே நண்பர்களே இது எங்க போகுது எவ்வளவு வேலை மதிக்க முடியாத வாகனங்கள் விலை உயர்வான வாகனங்கள் பவர்ஃபுல் ஏசி சகோதரர்களை பெரியார்களை லட்ச கணக்கு கொடுத்து ஏட உடம்ப அந்த வாகனத்துக்குள்ள வச்சு வெளியில போற ஒரு தூசி கூடி ஏட முகத்துல படாம கிளாஸால எங்களைய மறைச்சு கொண்டு நாங்க முழு இலங்கையும் சுத்தி வாரோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே இன்றைக்கு உடம்புல இருந்து உயிர் கரைக்கப்படுமோ அன் இன்றைக்கு எங்கட உடம்ப தூக்கி சந்த கொண்டு சொல்லக்கூடிய அந்த இடத்துல நாலு பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு ஒரு அமைப்பு அது ஒரு வடிவமான ஒரு சாமன் சகோதரர்களே பெரியார்களே பெட்ரோல் இல்ல டீசல் இல்ல அதுக்கு எந்த செட்டும் இல்ல அல்லாவுடைய நல்லடியார்களே அதுக்கு லாமன தேவையில்ல உலகத்தில் உள்ள கருவிகளுக்கு இயக்கிறதுக்கு எதெல்லாம் தேவையோ அது எதுல இருந்தும் தேவையற்ற ஒரு பொருள் சந்தோ சகோதரர்களே நண்பர்களே நாலு பேர் சேர்ந்து அந்த சந்தக்குள்ள கொண்டு போய் கடைசியா எங்களை வழி அனுப்பிட்டு வந்துருவாங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே இதெல்லாம் செஞ்சு எங்களைய எங்க அனுப்ப போறாங்க இதெல்லாம் செஞ்சு எங்களைய எங்க அனுப்ப போறாங்க நாங்க யார் இடத்துல போக போறோம் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு ஜனாசா விழுந்துட்டா ஒரு மௌத்துடைய செய்தியை கேள்விப்பட்டுட்டா எல்லாரும் முதலாவது சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அவர் தொழுகையாளியா இருக்கலாம் தொழுகை இல்லாதவரா இருக்கலாம் அவர் வெறுமனை ஜும்மா முஸ்லீம் இருக்கலாம் இல்லன்னா அவர் வேற ஒன்றுமே இல்லாதவரா இருக்கலாம் ஒரு ஜனாசா விழுந்துட்டா ஒரு ஆள் மௌத்தா வந்து கேள்விப்பட்டா ஒரு முஸ்லீம் என்ற அடிப்படையில அவரோட வாயால வார வார்த்தை என்ன இன்னா இல்லாஹி இன்னா இலேஹி ராஜோன் சகோதர சோதர்களே நண்பர்களே இந்த வார்த்தையை மட்டும் நாங்க விளங்கிட்டோம் என்றா எங்களோட வாழ்க்கையில எங்களுக்கு பயன் செய்யவில்லை இந்த உண்மையான இந்த வார்த்தையுடைய உண்மையான கருத்தை நாங்க விளங்கிட்டோம் என்றா எங்கட வாழ்க்கையில பருளான தொழுக விடுபடாது இந்த வார்த்தையுடைய உண்மையான கருத்தை விளங்கிட்டோம் என்றா எங்கட வாழ்க்கையில ஹராம் தரப்படாது இந்த வார்த்தையுடைய உண்மையான கருத்தை விளங்கிட்டோம் என்றா நாங்க துனியாவுடைய அழிஞ்சு போகக்கூடிய எந்த வத்துடைய ஆசையும் எங்கட உள்ளத்துல உண்டாகாது சகோதரர்களே நண்பர்களே என்ன சொல்லும் இன்னாலில்லாகி அல்லாடத்திலே இருந்து வந்தோம் அவனுக்காக வாழ்ந்தோம் அவனிடத்திலேயே போறோம் எங்க போறோம் அல்லாடத்துல போறோம் சகோதரர்களே பெரியார்களே அவரு மௌத்து இவர் மௌத்தண்டு கேள்விப்படுறோம் என்ன செய்ய விருப்பமானவர் தான் தேவையானவர் தான் நாட்டுக்கு தேவையானவர் என்று சொல்லுவோம் ஊருக்கு தேவையானவர் என்று சொல்லுவோம் சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே எங்க மரணத்தை சந்திச்சுட்டாரா உடம்புல இருந்து உயிர் கலட்டப்பட்டு விட்டதா இருபத்தி நாலு மணித்தியாரத்துக்குள்ளால கொண்டு போய் மண்ணுக்கு கீழே வச்சுட்டு வரோம் இல்ல அவரு நாட்டுக்கு தேவை இல்ல அவரு ஊருக்கு தேவை இல்ல அவர் இன்னும் ஊட்டுக்கு தேவை இல்ல அவர் இன்னும் உலகத்துக்கு தேவை இன்னும் அவர் உம்மத்துக்கு தேவை என்று யாரு ஜனாதாவை பத்திரம் பண்ணி வைக்கிறோம் சகோதரர்களே ஒரு நாடு வைக்க மாட்டோம் வாய் சொல்லலாம் இவர் தேவண்டு ஆனா தேவாண்டு சொல்லி சொல்லி அந்த மண்ணுக்கு கீழால கொண்டு போய் வைக்கத்தான் வேணும் அல்லாஹுடைய நல்லடியாருங்களே எங்க போறாரு ஒரு விடயத்தை நாங்க நல்லா விலகி கொள்ளணும் மௌத்து உயிர் உடம்புல இருந்து கலட்டப்பட்டுட்டா உடம்பு சில மனுத்தியாரங்களுக்கு பின்னால தான் மண்ணுக்கு போகுது ஆனா உயிர் கலட்டப்பட்டதோட உயிர் அல்ல இடத்துல நேரடியா போய் சேர்ந்துடும் உயிர் அல்ல இடத்துல போய் சேர்ந்துடும் சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே போறவங்க எல்லாம் இங்க போனாங்க அவரு மூத்து இவர் மூத்தன்னு சொல்லுவோம் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போய் கபூர்ல வச்சுட்டோம் இவரை எங்க போயிட்டாங்க சகோதரர்களே பெரியார்களே எங்கட பாசையில நினைச்சு கொண்டிருக்கிறோம் மண்ணுக்கு போயிட்டாங்க எங்களோட பாசையில நினைத்துக் கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கபூர்ல இருக்கிறாங்க இல்ல என்னைக்கு உயிர் பிரிஞ்சிச்சோ அந்த உயிர் அல்லாஹுடைய சண்டிதானத்துல கொண்டு போய் நிறுத்தப்படும் இன்னைக்கு உடம்புல இந்த ரூ கலட்டப்பட்டுச்சோ அந்த ரூ அல்லாஹுடைய சண்டிதானத்துல கொண்டு போய் நிறுத்தப்படும் குரான் இதைத்தான் சொல்லுது உங்களுக்கு சாட்டப்பட்ட மலக்கு வருவாரு நபிய சொல்லுங்க கொல்லிய தவப்பாக்கும் கொல்லிய தவப்பாக்கும் மலக்குல் மவுத்தில்லதி உக்கில பிக்கும் சும்மா இலா ரப்பிக்கும் துர்ஜான் சொல்லுங்க உங்களுக்கு என்று சாட்டப்பட்ட அந்த மலக்குள் மூத்து இருக்கிறாரு உங்களோட தவணை முடிஞ்சிட்டா உங்களோட அஜல் முடிஞ்சிட்டா உங்களோட காலம் தவணை சரியண்டா அந்த மலக்குள் மூத்து வந்து உங்களே மூத்தாக்குவாரு அந்த மலக்கல்வத்து என்ன செய்வாரு உங்களே மௌத்தாக்குவாரு சகோதரர்களே பெரியார்களே மௌத்தண்டு சொன்னதோட அடுத்த கட்டம் என்ன நாங்க யோசிக்கிறோம் அடி கழுகிறது இப்ப குளிப்பாட்டுறது இப்ப கபன் செய்யறது இப்ப சகோதரர்களே பெரியார்களே இதுல இன்னத்துக்காக வேண்டி செய்யறோம் அவர் எல்லா இடத்துல பாரம் கொடுக்கறதுக்காக வேண்டி செய்யறோம் அதுதான் சொல்றாரு இப்படி நடந்துட்டா இந்த மலக்கல்வத்து உங்களோட உயிரை வாங்கிட்டாரா உயிர் எடுத்துக்கொண்டு நேர எங்க தெரியுமா வருவாரு சும்மையிலா ترجعون உங்களோட உயிர் கலைக்கப்பட்டதோடு நீங்க என்ன தெரியுமா செய்வீங்க ரப்புக்கு முன்னாலதான் கொண்டு வரப்பட போறீங்க ரப்பின் பக்கம் தான் நீங்க மீட்டப்பட போறீங்க அல்லாஹுடைய நல்லடியார்களே அதைத்தான் குரான் நல்லா கேட்கிறாரு அபஹசிபுத்தும் அபஹசிபுத்தும் அன்னமா خلقناكم عبثا وأنكم إلينا لا ترجعون அபஹசிபுத்தும் மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா மனிதன் நினைச்சு பண்ணிருக்கிறானா நாங்க அவனை விளையாட்டாக படைச்சிருக்கிறோம் அவனை வீணா படைச்சிருக்கிறோம் நாங்க அவனை ஒரு அர்த்தம் இல்லாம விட்டிருக்கிறோம் மீண்டும் எங்களின் பக்கம் அவன் கொண்டு வரப்பட மாட்டோம் என்று மனிதன் எண்ணிக்கொண்டிருக்கிறானா அல்லாஹுடைய நல்லடியார்களே இல்ல என்னைக்கு மௌத்து வருமோ அன்றைக்கு அல்லாஹுவ சந்திக்க போறோம் என்னைக்கு மௌத்து வருமோ அன்றைக்கு ரப்ப சந்திக்க போறோம் சகோதரர்களே பெரியார்களே நாம் சந்திக்க போற ரப்பு யாரு சுஹான் அல்லா நாம் சந்திக்க போற ரப்பு யாரு எப்படியாப்பட்ட ரப்புக்கு முன்னால நாம் கொண்டு போய் நிறுத்தப்பட போறோம் சகோதரர்களே பெரியார்களே நபி சொல்லா அலேஸ்லம் காண்றா ஆசையா இல்லையா நபியை காண்றா எவ்வளவு விருப்பம் ஒருத்தர் சொல்லாரு இன்னும் அவராத ஓதி கொண்டு பாடுங்க நீங்க நபிய கனவுல காணுவீங்க எவ்வளவு சந்தோஷம் இரவு முழுக்க தூங்குறாரே இல்ல நபிய காண போறேன் என்ற சந்தோஷம் சகோதரர்களே பெரிய ஆளுங்களே அல்லாஹுவ காண போறோம் என்றா அல்லாஹுவ சந்திக்க போறோம் என்றா உலகத்துல யாருக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல அல்லாஹுவ நேரடியாக பாக்கிய பாக்கியத்தல்ல யாருக்கும் கொடுக்கல அதற்கு ரசூலுல்லாஹி சல்லா அலிஸ்லாம் அவங்களை தவிர அது அல்லாஹுக்கும் அல்லாஹுடைய நபிக்கும் இடையில் உள்ள ரகசியம் அதற்கு மூசா அலை சலாம் தொஹ்சினா மலையில அல்லாஹுவ சந்திச்சாங்க அல்லாஹுவோட உரையாடினாங்க ஆனா அல்லாஹுவ நேரடியாக பார்க்கல அல்லாஹுவ நேரடியாக சந்திக்கல அதற்கு மூசா கேட்டாரு அங்கே அஞ்சு வார்த்தை தான் பேசினார் அல்லாவோட அதற்கு மூசா கேட்டாரு அல்லா நான் உன்னை பார்க்கணும் நான் உன்னைய பார்க்க விரும்புகிறேன் அல்லா சொன்ன மூசா உலக பார்க்கலாம் மூசா உனக்கு பார்க்கலா இன்னும் திரும்ப கேட்டாரு அல்ல உனைய பார்க்கணும் அல்லா சொன்னான் பார்க்க ஏலா மூணாவது முறை கேட்டாரு அல்ல எப்படியாவது உனைய பார்க்கணும் அல்லா சொன்னான் மூசா என்னைய உங்களுக்கு நேரடியா பார்க்கலா என்ன சில அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அல்ல உண்ட காட்டினான் அதுக்கு பின்னால இன்னொரு அத்தாட்சி மூணாவது ஒரு அத்தாட்சிய ஹதரத் மூசா பார்த்தாங்க வஷஹிக்க மூசா ஹதரத் மூசா அலை அப்படியே மயங்கி கீழே விழுந்துட்டான் சகோதரர்களே பெரியார்களே அல்லாட குதிரத்தை பார்த்து ஹதரத் மூசா மயங்கி விழுந்துட்டாங்கண்டா அல்லாஹுவ பாக்குறண்டா சகோதரர்களே பெரியார்களே உலகத்திலே யாருக்கும் அல்லாஹுவ பார்க்க முடியாது அல்லாஹுவ பார்க்கிறண்டா மௌத்தாகும் அல்லாஹுவ சந்திக்கிறண்டா மௌத்தாகும் ஒரு நாள் வரும் உலகத்தில பார்க்க முடியாது ஆனா ஒரு நாள் வரும் அல்லாஹ் அவனை காட்டுவான் அல்லாவோட காட்டுவார் அல்ல அடியார்களோட பேசுவார் அல்ல அடியார்களுக்கு சலாம் சொல்லுவார் சுர யாசின் சொல்லுது சுவர்க்கவாதிகளுடைய அடையாளங்கள் எல்லாம் சொல்லி போட்டு அல்லா சொல்றான் சலாம் சலாமுன் கௌலம் அல்லாஹுடைய சலாம் இறக்கவுள்ள ரஹீமாகிய ரப்பனுடைய கிறக்கவுள்ள நாயனுடைய சலாம் உங்களுக்கு உண்டாகட்டும் அல்ல சுவர்க்கவாதிகளை பார்த்து சலாம் சொல்லுவான் சகோதரர்களே பெரியார்களே இங்க ஒருத்தர் அல்லாஹுவ தேடுறாரு ஆனா அல்லாஹுவ காண முடியாது அல்லாஹுவ தேடுறாரு இவாதத்தால தேடுறாரு ராஜத்தில் எழும்பி அல்லாஹ் தேடுறாரு ருக்கூல் அல்லாஹ் தேடுறாரு சுஜூதில் அல்லாஹ் தேடுறாரு பணத்தை கொண்டு குடுத்து குடுத்து குடிச்சு அல்லாஹ் தேடுறாரு ஏழைகளுக்கு உதவி செஞ்சு செஞ்சு அல்லாஹ் தேடுறாரு சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹுவ இங்க காண மாட்டாரு ஆனா என்றைக்கு மௌத்து வருமோ அன்றைக்கு அல்ல அல்லாஹ் அவரை தேடுவான் மௌத்து வருகிறது அல்லாஹ் சொல்லுவான் என்ன தேடினே தேடினாடியானே நீ என்னைய தேடினாய் உன் பணத்தை கொண்டு என்ன தேடினாய் உன் படிப்பை கொண்டு என்ன தேடினாய் உனக்கு தந்த அறிவு ஆற்றலை கொண்டு என்ன தேடினாய் உனக்கு தந்த இரவுகளை கொண்டு என்ன தேடினாய் நீ மனு முடிச்ச திருமணத்துல என்ன தேடினாய் உனக்கு கிடைச்ச குழந்தைகளை வளர்க்கிற விடயத்துல என்னைய தேடினாய் இதோ வா நான் உண்ட வரவேற்கிறேன் வரவேற்கக்கூடிய வார்த்தைகளையும் குரான் நல்லா சொல்லித்தான் இருக்கிறார் கணேசுக்குரிய அல்லாஹுடைய நல்ல நல்லடியார்களே அல்லாஹ் கூப்பிடுவான் வாடியானே மவுத்து வந்து அவன்கிட்ட தான் போக போறோம் அல்லாஹ் கூப்பிடுவான் வா வாப்பா யா أيتها النفس المطمئنة ارجعي ارجعي யாரை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தை இது உலகத்தில் உலகத்துல அல்லாஹுவ தேடினவர்கள் மௌத்துக்கு எனி டைம் எந்த நேரமும் நாங்க தயார் நாங்க மௌத்து மௌத்தன்னு சொல்லிக் கொண்டிருக்க மாட்டோம் இன்னைக்கு மௌத்து வந்தாலும் நாங்க எங்கட ரொம்ப சந்திக்க தயார் உலகத்தை அல்லாஹுவ சந்திக்கிறத ஆசைப்பட்டவர் இவரு அல்லாஹுவ சந்திக்கிறத விரும்பினாரு அல்லாஹுவ சந்திக்கிறத ஆசைப்பட்டாரு சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹும் அஹப் அல்லாஹு அல்லாஹும் அவரை சந்திக்க ஆசைப்பட்டார் சொன்னாங்க ரசூ சல்லா அலேசலம் இந்த உலகத்தில் அல்லாவை தேடி அல்லாவை சந்திக்கணும் நான் அல்லாவுக்கு முன்னால நிறுத்தப்படணும் அப்ப நான் ஒரு அல்லா விரும்பக்கூடிய என் ரப்ப என்ன கொண்டு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அடியானா நான் அல்லாக்கு முன்னால போய் நிக்கணும் என்ற விருப்பத்தோடு யார் உலகத்தில் வாழ்கிறாரோ அதுக்கு தகுதியான செயல்களாக யாரு தன் செயல் அமைச்சு கொள்ளாரோ அவட தவணை முடிஞ்சதோட அவட உயிரை வாங்க கொள்ள எப்படி தெரியுமா சொல்லுவானாம் மலக்குள் மூத்த கூப்பிட்டு சொல்லுவானாம் இஸ்ராயில் இன்னாருடைய மகன் இன்னார் எவ்வளவு காலம் என்ன தேடினார் எவ்வளவு காலமா என்னைய சந்திக்க எனக்கு வாரத்துக்கு தயாரா இருக்கிறான் ஆனா நான் அவனுக்கு சந்தர்ப்பம் கொடுத்து கொடுத்து கொடுத்து இன்னும் தேடு இன்னும் தேடு அவனுக்கு டைம் கொடுத்து கொண்டே இருந்தேன் இஸ்ராயேல் நான் பார்க்கிற அளவுக்கு அவன் என்ன தேடிட்டான் நான் அவனை பொருந்து கொள்ள முடிவு செஞ்சுட்டேன் இன்றைக்கு இப்ப நான் ஏன் நான் யார் என்றது இப்ப நான் அவனை காட்ட போறேன் ஏண்ட வல்லம் என்ன ஏண்ட இறக்கம் என்ன ஏண்ட மன்னிப்பு மதிப்பெண்ணா ஏண்ட பதரத்தெண்ணா ஏண்ட அன்பெண்ணா ஏண்ட அரவணைப்பெண்ணா ஏண்ட ரஹ்மத்தெண்ணா ஏண்ட மக்பரத்தெண்ணா ஏண்ட திரும்பெண்ணா இதெல்லாம் இப்ப நான் அவனுக்கு காட்ட போறேன் வழக்கில் மோர் இன்னாருடைய மகன் இன்னார கூட்டி கொண்டு வாங்க எனக்கிட்ட அல்லாஹுடைய நல்லடியாருங்களே இன்ன உயிர் எடுக்கப்படும் சுபகானல்லா சமா துணியா இவருடைய உயிர் முதலாவது வானத்துக்கு போக்கலே அல்லா கூப்பிடுவான் வா வாப்பா வா எப்படி முதலாவது வானத்துக்கு போகும் சுபகானல்லா அதற்கு மலக்குள் மூத்து வருவாரு உயிரெடுக்க இவர் சக்கராத்திர வளர்க்கப்பட்டிருக்கிறாரு அல்லாவுடைய நல்லடியார்களே ஐநூறு மலக்கோட வருவாரு மலக்கோடு சும்மா வரமாட்டாரு ஐநூறு மலக்கோட வருவாரு ஐநூறு மலக்குடைய கையிலையும் சுவர்க்கத்துடைய கபன்படுவைகள் இருக்கும் முஸ்லிமுடைய ரிவாயத் ஐநூறு மடக்குடைய கையிலையும் சுவர்க்கத்துடைய ஆடைகள் இருக்கும் சுவர்க்கத்துடைய அத்தர்கள் இருக்கும் சகோதரர்களே பெரியார்களே உடம்பில் இருந்து மலக்கள் மொத்து உயிர் எடுக்கிறாரு முல்ல முல்ல எடுக்கிறாரு நோகாம எடுக்கிறாரு அதிசல வந்திருக்கிறது ஒரு மாவுல முடிய போட்டா எப்படி அந்த மாவுக்கு படாம எடுப்போமோ இதே போல் அவட உடம்புக்கு படாம அதற்கு மலக்குள் மொத்து உயிரை வாங்குறார் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஜனாதாவை குளிப்பாட்ட போறாங்களா அதற்கு மலக்குள் மௌத்தோட வந்த ஐநூறு மலக்குமாரும் சேர்ந்து ஆரம்பத்தில் அந்த ஜனாசாவை குளிப்பாட்டிடுவாங்க ஜனாசாக்கு கபன் செய்ய போறாங்களா நாங்க எங்கட பார்வையில ரெண்டு புடவையாக சுத்துவோம் ஆனா அந்த மலக்குள் மௌத்தோட வந்த ஐநூறு மலக்குமாரும் அவங்கட அவங்க கொண்டு வந்த அந்த மேலான சொர்க்கத்துடைய புடவைகளை அவருடைய களத்தை சுத்தி அப்படியே விரிச்சிருவாங்க அல்லாவுடைய நல்லடியார்களே இப்ப விட உயிர் போகுது சுபகான் அல்லா வானத்தை நோக்கி போகுது கிதாபில் எழுதுறாங்க மொல்ல சக்கரியா பதாயில அமல் எழுதுறாங்க சரித்திரத்தை பாருங்க வானவர் தலைவர் ஜிப்ரீல் அலி இவருடைய எதிர்பார்த்து எழுபதாயிரம் மலக்குமாரோட முதலாவது வானத்துக்கு இவருடைய உயிரை எதிர்பார்த்து எழுபதாயிரம் மலக்குமாரோட வராங்க அதுல ஜிப்ரீல் சகோதரர்களே பெரியார்களே அப்ப அவங்களோட தலைமையில எழுபதாயிரம் இந்த மலக்கள் மௌத்துடைய தலைமையில ஐநூறு மலாய்க்காமார்கள் இவங்க அத்தனை பேட அரவணை போடவே இவன உயிர் வருது ஆனாலும் இவருடைய நோக்கம் இல்ல நான் இன்னும் மீண்ட ரொம்ப காணல இன்னும் மீண்ட ரப்ப சந்திக்கல சகோதரர்களே பெரியார்களே புல்ல அழுகுது புல்ல அழுகுது உம்மா தூக்குறா சரி வருகிறதில்ல மாப்ப தூக்குறாரு சரி வருகிறதில்ல சாட்சி தூக்குறா சரி வருகிறதில்ல புள்ள அழுகுது கடைசியா முடிவு செய்யறாங்க புள்ள யாரோட மொஹப்பத் வச்சுச்சு யாண்ட கையில புள்ள கூடுதலா இருந்துச்சு குடும்பத்துல யாட்டை இருந்துச்சு மாமிச்ச கூடுதலா இருந்துச்சா மாமிய கூட்டி கொண்டு வாங்க சாட்சி கிட்ட கூடுதலா இருந்துச்சா சாட்சிய கூட்டிட்டு வாங்க யாரு கிட்ட குழந்தை கூடுதலா இருந்துச்சோ அவங்களோட கையில புள்ளைய கொடுத்தான் புள்ளையோட ஆத்மா அமைதி அடையும் சகோதரர்களை பெரிய இருக்கிறார்களே இவருக்கிட்ட அதற்கு ஜிப்ரீல் வந்திருக்கிறாங்க இவருக்கிட்ட அதற்கு மலக்கல் மௌத் ரஹ்மத்துடைய இறக்கை எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறாங்க ஆனா இவருடைய உள்ளம் சொல்லுது இல்ல இன்னும் என்ன ரப்ப காணலே இன்னும் என்ன ரப்ப காணலே ஏ உலகத்துல ரப்புக்காக வாழ்ந்தாரு பாவத்தை விட்டாரு ஹராத்தை விட்டாரு பாவம் செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு கடை ஒன்று திறந்தாரு பேங்கால சொன்னாங்க அஞ்சு லட்சம் லோன் என்று சொல்லி ஆனா இல்ல எடுத்திருந்தா பஜார்ல மத்தவங்களை போல பெரிய ஒரு கோடீஸ்வரனை வாங்கி வந்திருக்கலாம் ஆனா உள்ளம் சொல்லிச்சு இல்ல இல்ல ரப்புட்ட போக இருக்கிறேன் இன்னால் இல்லாஹே இன்னா இலேயே ராஜோம் என்று நான் சொல்லக்கூடிய வார்த்தை நாவாக அல்ல என்ற செயல் நான் உண்மைப்படுத்தி காட்டணும் ரப்புட்ட போக போறேன் அதனால வானம் எனக்கு உன பணத்தை நீங்க வச்சுக்கொள்ளுங்க உன நதீச நீங்க வச்சுக்கொள்ளுங்க நான் சம்பாரிச்சு நான் வேறு செஞ்சு சம்பாரிச்ச ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் எனக்கு தெரியுது நான் வேறு செஞ்சு சம்பாரிச்ச இருபதாயிரம் ரூபாய் பணம் எனக்கு கிட்ட அது எனக்கு போதும் நான் ஒரு பெட்டி கடையை அடிச்சு கொள்றேன் நான் ஒரு கரத்தை ஒன்றை போட்டுக் கொள்றேன் நான் கஞ்சி கொஞ்சம் காட்சி பஜார்ல வித்து கொள்றேன் பரவாயில்ல வாழ வரைக்கும் என்ன செஞ்சுட்டு போவோம் போய் ரப்புட்ட போகல நான் சந்தோஷமா போவோம் சகோதரியில பெரியார்களே இப்படி வாழ்ந்தார் உலகத்துல சுபகானல்லாம் யோசிங்க ஐநூறு மலக்குமார் கூட்டி கொண்டு போறேன்னா என்னென்ன வார்த்தையில சொல்லி கூட்டி கொண்டு போவேன் ஏற்கனவே மலக்குமார் சொல்றாங்க அல்லா தகாப்போ அல்லா تخافوا ولا تحزنوا وأبشروا பயப்படாதீங்க கவலைப்படாதீங்க உங்களுக்கு வாக்களிச்சதெல்லாம் கிடைக்க போது மலக்குமார் ஆயிரம் நண்பர்கள் சொல்றாங்க ஆனா இல்ல உள்ளம் ஏங்குது ரப்புட சந்திப்பு எதிர்பார்த்து அல்லாவுடைய நல்லடியாருங்களே இப்ப அல்லாவுடைய புறத்துல இந்த சத்தம் வரும் யா ஐயத்துஹ النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية பரிசுத்தமான ஆத்மாவே எனக்காக வேண்டி வாழ்ந்த ஆத்மாவே எனக்காக வேண்டி உட இன்பங்களை விட்டு கொடுத்தியா எனக்காக வேண்டி உட சந்தோஷங்களை விட்டு கொடுத்தியா எனக்காக வேண்டி மக்களுடைய பார்வையில் ஒரு ஏழையாக வாழ்ந்தியா எனக்காக வேண்டி குடும்பத்தில் ஒரு மிஸ்கினாக வாழ்ந்தியா எனக்காக வேண்டி தாண்டி நீ செஞ்சாய் இதோ வா எங்க வரப்போறாய் தெரியுமா ரப்பிக்கு உன் ரப்பின் பக்கம் வரப்போறாய் வாப்பா இந்த ஆட்ச வரப்போறாய் தெரியுமா சாதாரணமான வரல நீ நாட்டு ஜனாதிபதி வரல நாட்டுடைய கவர்னர் வரல உலகத்துடைய தலைவர் வரல ஏழு வானம் பூமியுடைய ஆட்சி அதிகாரம் சகல சர்வ வல்லமையும் எந்த ரப்புடைய கண்ட்ரோல் இருக்கிறோம் அந்த ரப்புட்ட வாராய் வாப்பாவா எங்க தெரியுமா நீ போறாய் பதுகொலி கூடிய இடத்துக்கு நீ போ ஏத நல்லடியார்கள் யார் என்ன நல்லடியார்கள் உலாய் கல்லதீன அலைஹிம் மினன் நபீன் வசித்தீன் வசுஹதாய் அடியார்கள் இருக்கிறாங்க நபிமார்கள் அங்க இருக்கிறாங்க சித்தீகீன்கள் அங்க இருக்கிறாங்க சுகதாக்கள் அங்க இருக்கிறாங்க சாணிகள் அங்க இருக்கிறாங்க இவங்க புரிந்தவர்கள் எங்க தெரியுமா இருக்கிறாங்க மேலான ஜென்னத்துல இருக்கிறாங்க அந்த மேலான ஜென்னத்தின் பக்கம் நீ போவாப்பா அல்லாஹுடைய நல்லடியார்களே இது ஒரு பிம்பரில் பேசி முடிக்கக்கூடிய விடயம் அல்ல அதனால கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நான் விரும்பி விரும்பியோ விரும்பாமலோ அல்லாஹுவ சந்திக்க இருக்கிறோம் அல்லாஹுவ பார்க்க போறோம் இன்னும் ஒரு ஒன்று ரெண்டு விடையற்ற நான் பேசி முடிச்சு கொள்கிறேன் தந்த நேரத்தை அடைஞ்சிட்டேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹ் பாதுகாக்கணும் உலகத்துல நப்சுக்கு வழிபட்டு ஏட விருப்ப பிரகாரம் பரான் ஹதீஸ் எல்லாம் ஒரு கதையா நினைச்சு மௌத்தா அது புறவைக்கு சக்கராச்சா அது அந்த டைமுக்கு கவுரா அது போனத்துக்கு புறவு பார்ப்போம் அல்லாஹ் சந்திக்கிறதா மஷர் மைதானமா அது அப்ப போய் வாழ்க்கையை பார்ப்போம் இப்ப உள்ளத்தை இப்ப பார்க்கணும் என்று அல்லாஹ் பாதுகாக்கணும் உலகத்துல வாழ்ந்துட்டோமா ரமலான்லயும் இதாயத்து கிடைக்கலையா இருபத்தி ஏழுலயும் செஞ்ச சௌபாக்கு பிரயோசனம் கிடைக்கலையா வாழ்க்கையில பல பெருநாள்கள் வந்தும் திருந்தல்லையா வாழ்க்கையில பல பயான்கள் கேட்டும் திருந்தல்லையா அல்லாஹ் பாதுகாக்கணும் உயிர் எடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அல்ல மலக்குள் மூத்த கூப்பிட்டு சொல்லுவான் இஸ்ராயில் இன்னாருடைய மகன் இன்னார கூட்டிக் கொண்டு வா நான் இவருக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்தேன் நிறைய சந்தர்ப்பங்களை கொடுத்தேன் நிறைய பாக்கியங்களை கொடுத்தேன் என்னைய விளங்கணும் என்னை அடையணும் எனக்கு உரியவனாக இவன் மாறுவனும் என்று நான் இவனுக்கு நிறைய அவகாசங்களை கொடுத்தேன் ஆனா பாவிக்கல்ல எல்லாத்தையும் தவற விட்டுட்டான் இப்ப இவரை கூட்டிக் கொண்டு வா இவருக்கு கொடுத்த காலம் முடிஞ்சு இப்ப இவருக்கு நான் யாருன்றத காற்றேன் இவரை கூட்டி கொண்டு வா அல்லா பாதுகாக்க அதற்கு மலக்கள் மூத்து வருவாங்க ஐநூறு மலக்கோட வருவாங்க ஐநூறு பேருடைய கையிலையும் நரகத்துடைய ஆடைகள் நெருப்பால செய்யப்பட்ட உடுப்பு சகோதரர்களே பெரியார்களே கொண்டு வந்து உயிர் உடம்புல இருந்து கலட்டப்படுறதுக்கு முன்னாலே அந்த நரகத்துடைய ஆடைய அப்படியே களத்துக்கு கீழால வச்சிருவாங்க அதோட அந்த ஜனாசா அப்படியே மயக்கமிட ஆரம்பிக்கும் அல்லாஹுடைய நல்லடியார்களே அதுக்கு பின்னால அதற்கு மலக்கல் மோ அவருடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமா கலக்குவாரு பெரும்பரல்ல இருந்து கலக்குவாரு எடுத்து எடுத்து எடுத்து இப்ப இவட கண் தொடப்படுகிறது இப்ப இவரு பாக்குறாரு இந்த உயிர் எங்க போகுது என் உயிர் எங்க போகுது அல்லாஹ் சொல்றாரு இவட உயிர் எங்க தெரியுமா போகுது கல்லா இன்ன கிசாபல் புஜாரி லபி சிஞ்சீன் وما أدراك ما سنجين كتاب مرقوم ويل يومئذ للمكذبين الذين يكذبون الله أكبر உயிர் எங்க போகுது அல்லாஹ் சொல்ல சிஜீன் என்று சொல்லக்கூடிய ஜெயிலின் பக்கம் போகுது சகோதரர்களே பெரியார்களே தப்சீர் ரொம்ப பெருசு தப்சீர் ரொம்ப விசாலமானது உலமாக்களை சந்தீங்க உலமாக்கள்கிட்ட படிங்க ஏன் உங்களோட முடிவு எப்படி அமைய போகுது என்றத நாங்க குரான் ஹதீஸ படிச்சு முடிவு செய்வோம் அல்லாஹ் சொல்றான் அந்த பாவிட உயிர் எங்க போகுது தெரியுமா ஒரு வகையான சிஜீன் என்ற இடத்துக்கு போகுது நபியே சிஜீன் என்றா என்னான்னு தெரியுமா ஹிதாபஹு மர்கூம் வயுலு யௌமைதில் முகத்திபீன் அல்லாஹுவை மறந்து வாழ்ந்தார்களே ஆக்ராவை மறந்து வாழ்ந்தார்களே அல்லாஹுடைய சந்திப்பை புறக்கணிச்சு வாழ்ந்தார்களே அவர்களுடைய அப்படியாப்பட்ட புச்சார்களுடைய உயிர்கள் தங்கக்கூடிய இடம் எது அதுதான் சிஜி அவங்க எப்படி தெரியுமா உலகத்துல வாழ்ந்தாங்க குரான ஒரு கதை போல நினைச்சாங்க ஹதீச ஒரு கதை போல நினைச்சாங்க நபியுடைய வார்த்தைகளை ஒரு கட்டு கதையாக நினைச்சாங்க அதெல்லாம் அப்ப பார்ப்போம் இப்ப உள்ளத்தை இப்ப செய்வோம் இங்க செஞ்சிட்டு தான் அங்க இங்க வாழ்ந்துட்டு தான் அங்க இங்க கிடைச்சா தான் அங்கேயும் வேணும் இங்க கிடைக்காட்டி அங்கேயும் தேவையில்ல இப்படி ஒரு தாண்டோண்டித்தனமாக ஒரு பொதுபோக்காக உலகத்துல வாழ்ந்தாரு அல்லா சொல்ல விஷயம் அப்படி இல்ல குரான் சொன்னது கதை இல்ல குரான் சொன்னது கற்பனை இல்ல ஏண்ட நபி சொன்னது பொய் இல்ல அவன் பாவம் செஞ்சு செஞ்சு அவன் என்ன மறந்து மறந்து அவன் அவங்க நர்ச சந்தோஷப்படுத்தி சந்தோஷப்படுத்தி பெல் ரோன அலா புலூபிகிம் மா கானு அவனோட பாவத்தால அவனோட உள்ளம் கருப்பாகிட்டு அவனோட உள்ளம் துரு பிடித்து விட்டது துரு பிடிச்சு பிடிச்சு எறும்புல தண்ணி துருபுடிக்கிறத போல உள்ளம் துருபுடிச்சு உள்ளம் கருப்பாவி அல்லாண்டா எலர்ஜிக்கா இருக்குது பள்ளியண்டா எலர்ஜிக்கா இருக்குது மூணு நாள் நாற்பது நாள் போங்கண்டா எலர்ஜிக்கா இருக்குது கொஞ்சம் ஈமாண்ட தாலீம்ல ஈமாண்ட பயன்ல உட்காருங்கண்டா எலர்ஜிக்கா இருக்குது சகோதரர்களே பெரியாங்களே அல்லா சொல்றானே பாவியே ஏ குற்றவாளியே நான் உனக்கு தார முதலாவது தண்டனை என்ன தெரியுமா உனக்கு தார மத்த தண்டனை எல்லாம் புறவைக்கு உனக்கு நரகம் அது வேற ஆனா உனக்கு கிடைக்கிற முதலாவது தண்டனை அந்த யவுமுத்தீன பொய்யாக்கி உலகத்துல வாழ்ந்து அந்த என்ன சந்திக்கிற நாள மறந்து உலகத்துல வாழ்ந்து உனக்கு தாராக ஆக பெரிய தண்டனை என்ன தெரியுமா இன்னும் ரப்புடைய புறச்சால உனக்கு தார பெரிய தண்டனை ரப்ப சந்திக்க முடியாம உனக்கும் எனக்கும் மத்தியில் ஒரு திரையை உண்டாக்குவேன் ஏப்பாவே என்ன மறந்து வாழ்ந்தவனே என்ன பொய்ப்பிச்சு என்ன கட்டளைகளை கணக்கெடுக்காம என்ன ரவிமார்களை என்ன குரான உலகத்துல மதிக்காம வாழ்ந்தியா என்ன பத்தி பேசக்கூடியவர்களை உலகத்துல மதிக்காம வாழ்ந்தியா உனக்கு தான முதலாவது தண்டனை தெரியுமா எனக்கும் உனக்கும் மத்தியில் ஒரு திரை உண்டாக்குவேன் ரப்புக்கும் அடியானுக்கும் ரப்புக்கும் இந்த பாவிக்கு மத்தியில அல்ல ஒரு திரை உண்டாக்குவான் ஹிஜாப் உலமாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க அவருக்கும் அல்லாஹுக்கும் மத்தியில மறைக்கக்கூடிய ஒரு waxyaana tir ah சகோதரர்களே பெரியார்களே தஸ்தி ரொம்ப பெருசு ரொம்ப சுருக்கமா சுருக்கத்திலே சுருக்கமாக தொட்டு காட்டி பேசிக் கொண்டிருக்கிறேன் இந்த ஆயத்தில தஸ்தீருக்குள்ள போய் பார்த்தா சுபானந்தா ஆச்சரியத்துக்கு மேல் ஆச்சரியம் அதனால குரான படிப்போம் ஹரீச படிப்போம் சகோதரர்களே பெரியார்களே கண்ட காலம் பொறுமதியானது வாழ்ந்த காலம் பொறுமதியானது வாழ்ந்த காலம் கூட வாழ போற காலம் எவ்வளவு சரியா சகோதரர்களே நண்பர்களே ரமதான் ஏராளமானவர்கள் எங்களோட வாழ்ந்தவர்கள் பத்து நோம்பு பிடிச்சவங்க இன்றைய கபராளியாக மாறிட்டாங்க இருபது நோம்பு நோம்பு பிடிச்சவங்க இன்றைய கபராலியா மாறிட்டாங்க ஏன் முப்பது நோம்பு பிடிச்சவங்க இன்றைக்கு மண்ணை கீழால போயிட்டாங்க சகோதரர்களே பிரியாண்களே அடுத்தடுத்த ரமதான் வரலாம் திரும்ப திரும்ப சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம் அடுத்தடுத்த ஜும்மாக்கள் வரலாம் சகோதரர்களே பிரியாண்களே ஆனா நாங்க இருப்போமா இல்லையா கேள்விக்குறி அதனால் அல்லாஹுடைய நல்லதியார்களே இன்றைக்கு உயிர் பிரிஞ்சா அசருக்கு முன்னால எங்கட ரூ அல்லாக்கு முன்னால போயிடும் நானும் நீங்களும் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிப்போம் ஏன் நம்மளோட உள்ளத்துல கைய வச்சு கேட்போம் இப்ப எனக்கு மூச்சு வந்தா என்ன ரூக அல்லாக்கு முன்னால கொண்டு போய் நிறுத்தினா அல்ல என் ரூக எடுப்பானா விரட்டுவானா அல்ல என் ரூக பாரம் எடுப்பானா அல்லாட அல்லாட அல்லாட சண்டிதானத்துல போய் ரூக விழுந்தா அல்ல உதங்கி அல்ல பாரம் எடுப்பானா அல்லது அல்ல அப்படியே அதை கட்டி விட்டுருவானா அல்ல பாதுகாக்க சகோதரர்களே யாரும் உதவி செய்ய முடியாத யாரும் நிழல் கொடுக்க முடியாத பெத்த உமாவும் விட்டுட்டு ஓடக்கூடிய அந்த நாள்ல ரப்பும் விரட்டினா நாங்க எங்க போவோம் அதனால சகோதரர்களே பெரியார்களே உள்ளத்தை தந்து யோசிப்போம் ஆறாவது அறிவு அல்லா தந்திருக்கிறான் சிந்திச்சு செயல்படத்தான் உண்மையை விளங்கி எவர் செய்வோம் குறிப்பிட்ட காலங்கள்ல குறிப்பிட்ட அமல்கள் இருக்குது ஆனா அல்லாக்கு வேணும் அல்ல எதிர்பார்க்கிறது அடியார் மௌத்து வரைக்கும் அமல் செய்யணும் அமல் சீசனுக்கு அல்ல அமல் காரணத்துக்கு அல்ல சுபம் ரமதான்ல மட்டுமல்ல சகோதரர்களே பெரியார்களே அல்லாஹு தாலா அஞ்சு நேர தொழுகையை தந்திருக்கிறான் முழுமையான கவனம் செலுத்துவோம் இது கடையில இருந்தாலும் பருதுத்தான் வீட்டுல இருந்தாலும் பருதுத்தான் பஜார்ல இருந்தாலும் பருதுத்தான் தெரியவில் தலைவராக இருந்தாலும் பருதுதான் ஹயர் போனாலும் கடமை கடமை தான் அல்லாவுடைய நல்லடியார்களே கடமையை மதிப்போம் அல்லாவுக்காக உலகத்துல வாழுவோம் அல்லாவு சந்திக்கணும் என்றதை மறக்காம உள்ளத்துல ஞாபகம் வைப்போம் அவையோட செயல்கள் அந்த ரொம்ப சந்திக்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகளை செஞ்சு தரும் உண்மையை விலகி அமல் செய்யக்கூடிய அந்த நல்லவர்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்ம அனைவர்களையும் சேர்த்துக் கொள்வானாக எங்களை மன்னிப்பாயாக எங்களை தவறுகளை மன்னிப்பாயாக எங்களை அறிஞ்சு அறியாம செஞ்ச குற்றம் குறைகளை மன்னிச்சு மறைப்பாயாக எங்களோட பெற்றோர்கள் கண்ணி கண்ணியமானவர்கள் யாழ்லா எங்களோட தாய் தந்தையர்கள் சிறப்பானவர்கள் யாழ்லா மதிக்கப்பட வேண்டியவர்கள் யாழ்லா ஸ்ரீதேவிகள் யாழ்லா அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக அவர்களுடைய தவறுகளை மன்னிப்பாயாக அறிஞ்சு அறியாம மனிதன் என்ற வகையில அவர்களோட வாழ்க்கையில குறைகள் இருந்தாயாள்லா அந்த ஸ்ரீதேவிகளை சுத்தப்படுத்துவாயாக அவங்களோட சகல குறைகளுக்கும் தௌபாவை நசீபாக்குவாயாக எல்லாம் அவங்களோட உள்ளங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவர்களாக நம் அனைவர்களையும் கபூல் செய்வாயாக பெற்றோர்களுடைய துவாவுக்கு எங்களை சொந்தக்காரங்களாக ஆக்குவாயாக யாழ்லா கடனாளிகள் யாழ்லா என குடுக்கல் வாங்களுடைய விடயத்தில் உதவி செய்வாயாக என கடன்களை அடைச்சு அடைச்சு தருவாயாக யாழ்லா யாழ்லா நாங்கெல்லாம் நோயாளிகள் யாழ்லா நாங்கெல்லாம் நோயாளிகள் யாழ்லா பயங்கரமான ஒரு காலத்துல வாழ்றோம் யாழ்லா யாழ்லா சின்னவர்கள் பெரியவர்கள் என்ற வித்தியாசம் இல்லாம யாழ்லா ஆண்கள் பெண்கள் என்ற வித்தியாசம் இல்லாம யாழ்லா சாலைகள் நிறைஞ்சு வலிஞ்சு கொண்டிருக்கிறது யாழ்லா இறக்கம் காட்டியா அல்லா அன்பு காட்டியா அல்லா நீ சோதிக்க நாடினா எந்த படைப்பை கொண்டு உனக்கு சோதிக்க ஏழுமே அல்லா முன்மாதிரி இல்லாமலும் உனக்கு பிடிக்க ஏழுமே அல்லா அல்லா நீ பிடிச்சிட்டா உன்னை புடிய தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு யாருக்கும் கிடையாது அல்லா நாங்க தவறு செய்தவர்கள் தானே அல்லா நாங்க பாதிகள் தானே அல்லா குற்றவாளிகள் தானே அல்லா ஆனா நீ ரஹீம் அல்லா நீ ரஹ்மான் அல்லா நீ கருப்பை உள்ளவன் அல்லா நீ அன்பு காட்டக்கூடியவன் அல்லா உன்னை தண்டனையை தாங்கக்கூடிய சக்தி எங்களை யாருக்கும் கிடையாது அல்லா எங்கள் அனைவர்களையும் காரியங்களை நேசாக்கித்தாய் அல்லா எங்களோட காரியங்களை சிறப்பாக்கி ஆக்கிட்டாய் அல்லா எங்களோட நோய்கள்ல முழுமையான சிபாவை தாயா அல்லா முழுமையான ஆரோக்கியத்தை தாய் அல்லா ஏ அல்லா யாரெல்லாம் எங்களோட வாழ்ந்த வசித்தவர்கள் இன்னைக்கு மண்ணைக்கு இடத்துல வந்துட்டார்களோ அவர்களை நீ பாடம் எடுத்துக்கோயா அல்லா அவர்களை குறைகளை பொருட்படுத்திடாதே அல்லா அவனுடைய குற்றங்களை குற்றங்களை ஆக்கிடாதே அல்லா யாழ்ல அவனுடைய கிருப்பையை கொண்டு யாழ்ல அவனுடைய ஜலாலியத்துடைய தன்மைகளை கொண்டு அவர்கள் அனைவர்களை மன்னிச்சு இறக்கம் காட்டியா அல்லா அவர்களை பாடம் எடுத்துக்கோயா அல்லா யாழ்ல நீ கைவிட்டா அவர்களை கை கொடுக்க யாரும் இல்லையா அல்லா அவனோட கபருங்களை சிறப்பாக மாஃபுவாக்கிவே அல்லா அவங்களோட கபறுகளை வெளிச்சமாக்கிவே அல்லா ஏ அல்லா நாங்களும் அந்த மௌத்த சந்திக்க இருக்கிறோமே அல்லா நாங்களும் அந்த கபருக்கு வர இருக்கிறோமே அல்லா எங்களுடைய உயிர்களும் உன்னுடைய சண்டிதானத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட இருக்கிறதே அல்லா ஹே அல்லா இறக்கமுள்ள நிஜமானனே எங்களுடைய கடைசி முடிவுகளை கபூர் செஞ்சுத்தாய் அல்லா முடிவுகளை சிறப்பாக்கித்தாய் அல்லா கடைசி வார்த்தையை களிமத்து தெய்வமாக ஆக்கித்தாய் அல்லா கடைசி நாள வாழ்க்கையில சந்தோஷமான நாளாக ஆக்கித்தாய் அல்லா நாங்களும் எங்களோட சந்தேகங்களும் உன்னை சந்திக்கக்கூடிய நாள வாழ்க்கையில சந்தோஷம் دو سبحان الله قبول شيء يا الله دورة قبول شيء يا الله إن مسجد قبول شيء يا الله إن كرامة قبول شيء يا الله إن محلة நடக்கக்கூடிய எல்லா உழைப்பு முயற்சிகளை மேற்றுக்கோ யாழ்லா இங்க உள்ள ஆண்கள் பெண்களை கபூல் செய்ய அல்லா இங்க உள்ள நிர்வாகிகளை கபூல் செய்ய அல்லா இதை கடமை செய்யக்கூடிய உலமாக்கள் ஹாபில்களை கபூல் செய்ய அல்லா வாஹிர் தாவாகும் அடி அஹமதுல்லாஹ்